எழுசீர் விருத்தம் இவ்வாறு உரை செய்யும் சுகவேதங்களின் இயல்வாம் அவை சொல மகனே கேள் ஒவ்வா நனவினில் உழல்வான் இடர்கெட உறங்கும் சயனமதுரு நேரம் செவ்வா மனம் அகமுகமாம் அதில் ஒளிர் சித்தின் சுக சுகநிழல் சேருங்கால் அவ்வார் இவன் உள மகிழ்வாம் அனுபவம் அதுதான் விஷய சுகானந்தம் ஈனந்தரு சுகம் விஷயந்திரிபுடி இடராம் என மனம் அசையாமல் சேனம் தனது குலாயன் தனில் விழு செயல் போல் நித்திர செரி ஜீவன் தான் அந்தமில் பரன் உடனொன்றுவனொரு தனை அல்லது பிறம் நினையாமல் ஆனந்தமயனும் ஆவன் சுகமிகும் அதுதான் உயர்விரமானந்தம் தூங்கும் சுகமது விரமச் சுகமென சுருதி பொருள் விழி துயில்வோர்கள் தாங்கும் மலரனை நன்றாகச் சிலர் சம்பாதிப்பது தானூகம் தீங்கும் நன்மையும் ஆண் பெண் முறைமையும் தெரியாத மளிசை பொழுதே போல் ஆங்குள் வெளிகளும் அறியா அனுபவம் அதனால் அது பிரமானந்தம் உதவும் புவியினில் ஒருவன் அனுபவம் ஒருவன் மனதினில் உதியாதே மதியுங் கெடுகிற துயில் ஆனந்த மயனன்றோ சுகமுருகின்றான் இது விஞ்ஞானம் மயனது சிந்தையின் நினைவாய் வந்திடலழகன்றே நோர் புகழ் குருவே நீர் இது சொல்லி சகலமும் வல்லீரே நெய்யும் வெண்ணையும் இருவேர்களும் அறி நினைவிற் பிரிவறிவினில் இல்லை செய்யும் நனவினில் இருகும் மனதொடு சேரும் சின்மய விஞ்ஞானன் நையும் துயர் மனம் அழுவும் பொழுதுணர் ஞானச் சுகம் உணும் ஆனந்தன் பெய்யும் துளிகளும் நீரும் குளமோடு பாகும் போல் இவர் விரிவன்றே ஒன்றாகிய பிரமானந்தச் சுகமொழிவானேன் வெளிவருவானேன் என்றால் முன் செய்த கருமம் வெளியினில் இழுக்கும் சுழுத்தி விட்டெழுந்தோனும் நன்றாயின சுகம் அகலான் வெளியிலும் நடவான் மறதியும் பெறமாட்டான் அன்றாம் என இருந்துறங்கும் சில கணம் அதுவே வாதனையானந்தம் அந்த கணமுடல் அகமென்றிடர்களில் அலைந்தே சுகந்தனை மறந்தே போன் முந்தை செய்யும் வினை சுகது கந்தரும் மோனம் ஒரு நடுவடிவில் கான் எந்த புருடனும் ஒரு சிந்தையுமர இருந்தேன் எனல் அனுபவமாகும் இந்த படி தனுதாசீன சுகம் இதுவே நிஜமெனும் நிஜமானது முக்கியமோ குடத்துள நீரன்றே வெளியீரந்தான் வசமா அகங்காரம் மறைந்தால் நிஜமது படிந்தால் முக்கிய வகையாகும் திசை ஆர்திரிசயம் அறியாதே துயில் செரியாதே உடல் தறி போலே அசையாதே மதி சமமாகிய நிலை அதுதான் முக்கிய ஆனந்தம் மருடன் மருடகந்தருவன் தேவன் மாகந்தருவன் ஒன்பிதிரோடே பனும் ஆஜானர்கள் கருமத் தேவர்கள் முக்கியரிந்திரநாசான் கனமார் பிரஜா பதியன் விராட்டு பொன்கர்ப்பிரமன் என்றின்னோர்கள் பினவா நந்தங்கள் நுரையாம் பிரளய வெள்ளக்கடல் விரமானந்தம் எவனாகிலும் இந்த துரியா தீதத்தில் ஏழாம் பூமியில் இருந்தானேல் அவன் நார் ரதன் சுகன் சிவன் மால் அயன் முதல் அறிவோர் அனுபவ சுகபோதன் விவகார திசயம் இதுவே அனுபவம் என முன் சொல்லிய விபகாரி உபமானமும் அறிமகனே அவனடி உதிரும் பொடிகள் என் முடிமேலே